நீ சொன்னதுனால இப்ப சேவகன் வந்ததுனால சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் எடித்து நாமீன் இந்த பொற்றுண்ணத்தை நாம் எல்லாம் இடிப்போம் என்று சொல்லி அந்த பெண்களோடு இணைந்து செய்கிறார்கள் தேனக மாமலர் கொண்டை பாடி இப்ப நீ கூட சொன்னது போல ரெண்டு விதத்தில் இது நன்மைங்க ஒன்று அந்த மாதிரி பாடி செய்தன்னு சொன்னா அழுப்பு தெரியாது அழுப்பு தெரியாது இன்னொன்று பாடுவது பெருமானை பற்றி பாடுவதனால் ஆன்மாவும் கரையேறுது ஒரு கல்ல ரெண்டு மாங்கா ஒரு பக்கம் இடிப்பதனால உடல் குருதி ஒரு பக்கம் பெருமானை பற்றி பாடுவதனால உயிர் குருதி ஒரு கல்ல ரெண்டு மாங்கா சினிமா பாடு பாடியிருந்தா என்ன பண்றது சஞ்சலிக்க வேண்டியதான் அதனாலதான் பாடல்கள் உயர்ந்த பாடல்கள் பெருமானியே பாடுகின்றார் அல்ல உடல் உயிர் ஆகிய ரெண்டுக்கும் உறுதி தேடுவது அருமையான பய இந்த அமைப்பு அதனால் தேனக மாமலர் கொண்டை பாடி எங்கள் பெருமான் நின்றிருப்பது எது அருமையான தேன் சொட்டுமடியான கொண்டை அந்த கொண்டைக்கு இப்ப வெறும் தனியா கொண்டை பூக்கு பாட்டு இல்ல பெருமான் திருமுடியில இருப்பதனால் அதற்கு அந்த சிறப்பு கொன்றை பாடி சிவபூரம் பாடி பெருமான் எங்க இருக்கிறார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு அருமை அது ஞாபகம் வந்து நான் இப்ப ரொம்ப எளிமையாப்படுது சரிங்களா இந்த நினைவு வந்து நான் சிவ சிவபுரம் பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் சிவபுரம் அந்த சிவபுரத்தையும் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி பாருங்க பெருமான் மேல இருப்பதனால அவ்வளவு சிறப்பு இல்லைன்னா இது ஓடி வந்த ஆளு மாமனாருக்கு பயந்துகிட்டு எங்களை எங்க போய் தேடி வேணுது நல்ல வேலையா அந்த ஒற்றை பெரிய வந்தவொடனே இவருகிட்ட வந்ததுனால எடுத்து வச்சதுனால அது பாட்டுக்கு வளர்க்க மீண்டும் ஏன்னா டக்குனு யாகம் இது சிவ பூஜையெல்லாம் பண்ணுவேன் தலைக்கணம் வந்துட்டு தவிர பின்னால பண்ணுவேன் அதனால அவனுக்கு வந்து அழிகன்னு அழிகுது வாழ்கன்னு வாழ்குது எனவே அவன் கொடுத்த வரத்துக்கும் ஓரளவு வாய்ப்பும் கொடுத்து இது செய்வது தான் கொடுத்த தங்கடத்துல வந்ததுக்காக வளர்ச்சி கொடுத்து ஆகவே அவனுக்கும் ஓரளவு ரெண்டாவது செய்தது தப்பு தானே இந்த முண்டான் இருபத்தி ஏழு பொண்ணை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புடவைடுறான்னா விடுறான்னா ஒண்ணுக்கு மட்டும் காஷ்மீர் சிலுக்கும் அது இது எடுக்கிறது இன்னொன்னுக்கு சும்மா சாதாரண சுங்குடி புடவை எடுத்து கொடுத்தாரு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கண்டா கருதுச்சு என்ன மாப்பிள்ளை நானும் சொன்னேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இருபத்தேழையும் சமமா கருதுன்னு சொன்னானே எந்த உண்டனையும் எடுத்த சுங்குடி இருபத்தேழுங்கன்னு தொலைச்சுடுறாங்க பம்பு இல்லை இல்ல கொஞ்ச நாள் பொறுத்தாவது கொஞ்சம் இருந்து நல்லபடியா எல்லாத்துக்கும் மேல எடுத்து கொடுத்துறேன் இது ஏன் கதை கதைக்கிற கேட்கல அதனால தான் என்ன பண்றது ஆகவே அவன் சொன்னதும் சரிதானே அதனால அவனுக்கும் மதிப்பு கொடுத்து பதினஞ்சு நாட்கள் வளர்க பதினஞ்சு நாட்கள் செய்க ஆனா அறவே இல்லாம கூடாது என்று அந்த வரம் கொடுத்தவனுக்கும் ஒரு மதிப்பு வேணும் இல்லை அவனும் அந்த வரம் கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு இல்ல அதனால எனவே அந்த பாருங்க அது இங்க இருப்பதனால வானக மாமாதி பிள்ளை பாடி அது ஏன் பிள்ளைன்னு சொன்னார்னாரு மூன்றாம் பிரச்சந்தர் அதனால பிள்ளைன்னு சொன்னார் பதினாறு ஆச்சுன்னா அதுக்கு முதுமைன்னு அர்த்தம் இல்லைங்களா அதனால இப்ப சின்ன பிள்ளை அது எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய சிறப்பதிகாரத்துல குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் சிலப்பதிகாரத்தில் ஆறுங்க குழவி திங்கள்னர் இது பிள்ளையினர் அவர் குழவியினர் ரெண்டும் ஒண்ணுதான் குழந்தையினர் தான் குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் உரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநூதல் இப்படி ஒரு ஆள் பாடவே இல்லை சிலப்பதிகாரம் போல ஒரு நூல் இலக்கியத்துல பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற அதெல்லாம் அருள் தெய்வ அருள் எனவே அது போல இங்கேயும் பாருங்க அந்த வானக மாமதி பிள்ளை பாடி அது வானத்தில் இருக்க வேண்டிய மாமதி சிறந்த பிள்ளை ஆனா உங்ககிட்ட அது மூன்றாம் பிறையாகவே இருந்து கொண்டிருக்குது அந்த பிள்ளை ஏன்னா உன் சிரத்தில் இருப்பதனால அந்த சிறப்புக்கு வந்தது இல்ல பிள்ளை பாடி மால்வீடை பாடி நீ ஏறுகின்ற அந்த ஊர்தியாக இருக்கிற காலையும் பாடி பாலக்கை ஏந்தும் ஊனக மாமாடு சூளம்பாடி ஏப்பா இப்ப பெருமான் சிறப்புன்னா பெருமான் மேனியில் இருக்கிற எல்லாமே சிறப்பு பெறுது ஒவ்வொன்றா சொல்லுகிறார் ஒன்றை பாடி அந்த பிள்ளை பாடி மால் விடை பாடி கையில் இருக்கிற சூலமும் பாடி அதெல்லாம் வெறும் இதுதானே சூளம் தானே அது பெருமான் கையில் இருப்பதுனால அதற்கு ஏற்றம் இல்ல அதனால பெருமானுடைய அந்த கையில் இருக்கிற திருக்கையில் இருக்கிற அந்த சூலத்தையும் பாடி சூலம் பாடி உம்பாரும் இம்பாரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி அப்பா ஒரு காலத்துல தேவர்களும் மற்றவர்கள் எல்லாம் பிழைக்கும்படியாக அது உனக்கு உணவாக அந்த நஞ்சை சாப்பிட்டியப்பா அந்த நஞ்சு சாப்பிட்டது நாங்கள் பாடி பாடி சிறப்பிக்கணும் அல்லவா போனகம் போனகம்னா உணவு உணவாக அந்த நஞ்சையும் சாப்பிட்டியப்பா பாடி பொல் பொல்திரு சுண்ணம் ஈடித்து நாமி அப்ப பெருமானுடைய அந்த பொருள் சேர் போலையே பாடிக்கொண்டு இது செய்கிறார்கள் அயந்தாலை கொண்டு சென்றாரல் பாடி ஏப்பாங்க பிரமன் நான்கு தலையே ஒரு இது அஞ்சு தலையை ஒரு தலையை கிள்ளார் கிள்ளா என்ன பண்ணாருன்னு கேட்டா அது கையிலேயே வச்சிருக்காரு அது என்னதான் ஏது என்ன சொல்லி விளையாட்டு அப்படி இப்படி போடுறது அப்படி எத்துறது அப்படி அது கையில் இருக்கிறது சென்டா வச்சுக்கிட்டாரு நீங்கள் பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கிற என்ன சென்று பூப்பந்து போற இருக்கிற சென்று என்னன்னு கேட்டா அயந்தாலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கன்யை இரு பரித்தல் பாடி தக்கன் யாகம் சூரியன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி சாப்பிட வந்தேன் ஆனா அந்த வீரபத்திர பார்த்தார் கொடுத்தார் ஒண்ணு முப்பத்தி ரெண்டும் போட்டு அருக்கன்யே இரு பரித்தல் பாடி கயந்தானை கொண்டூரி போர்த்தல் பாடி கயம்னா யானை யானையின் தோலையே உரித்து பொறுத்து கொண்டியாப்பா அதெல்லாம் உன்னுடைய வீரச்சல் அளவில்லாற்றல் அந்த போர்த்தல் பாடி காலனை காலால் ஊதைத்தல் பாடி யார எல்லாரையும் தாக்குவான் அங்க போனவுடனே காலால ஒரு உதவாங்கணும் <laughs> காலனை காலால் ஊதைத்தல் பாடி யமனை உதைத்தலையும் பாடி எய்ந்ததன் ஆமா இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி எய்ந்திருந்தது அதுல என்னன்னு பாருங்க தவறு செய்யற பயலுவ அந்த முப்புறமும் மூணு புறமும் சேர்ந்து வரும் ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல குளோஸ் ஆயிடும் பாவம் குஜராத்தாவது பழந்தது இவனுக்கு மேல வச்சு அமைக்க இந்த மாதிரி திமிரு பண்ணான் அதான் எய்ந்தன முப்புறம் எதுல எய்ந்ததுன்னா தீங்கு செய்வதில் அதெல்லாம் அடித்ததை எய்ந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி ஏழை அடியோமை முன்னே சொல்லியிருக்கிறேன் ஏழைன்னா நமக்கு என்ன பொருள் இல்லாதவன் மட்டுமே வருது பொருள் இல்லாமல் மட்டுமல்ல இங்க இல்லைனாலும் ஏழைதான் <laughs> ஆமா தொல்லாப்பித்த இருக்குது ஏழமைன்னா நுண்ணிய அறிவில்லாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவிக்கிறான் பாருங்க அந்த மடப்பயலுக்கு தான் ஏழைன்னு பேர் சிவ தொல்லாப்பியம் படிச்சாதான் தெரியும் இல்லைன்னா வேற அது அம்மாவையும் குறிக்கும் ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அங்க ஏழைன்னு அறிவுல கம்மி இல்லை ஏழைங்கிறது உமை பெண்பால் என்று அப்ப ஏழைங்கிறதுக்கு பொருள் இல்லாதவன் ஒரு ஏழை அறிவில்லாதவன் ஒரு ஏழை பெண்கள் என்ற ஒரு பொருள் இப்படி எல்லாம் இருக்குது இப்ப அதெல்லாம் போயிட்டுது ஏழைன்னா சில்லறை இல்லாத ஒரே ஆளை குடிக்கிட்டு அப்ப மூன்று எழுத்தில் மூச்சு இருந்ததுன்னு மூணு பொருள் இப்ப ஒரு இடத்துலதான் மூச்சு இருக்குது ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி என்ன நயம் ஏழை அடியோமை நயந்து ஆட்கொண்டானா ஏ அப்படின்னு கேட்டா தான் பிறந்த ஊரு திருப்பெருந்துறை வாழ்ந்த ஊரு மதுரை பிறந்த ஊர்லயும் சின்ன பிள்ளையில வளர்ந்துட்டு வாழ்ந்த ஊர்ல மாண்புமிகு வாழ்ந்தது ரெண்டு இடத்துலயும் ஆள்ல ஆட்கொள்ளல திருப்பெருந்துறையில தான் ஆட்கொண்டது ஏன் சொந்த ஊர்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருந்தது இங்க வந்து ஒரு அரசனுக்கு அமைச்சராயிருந்தது இருந்தது இப்பதான் அவர் அடியவராக வரணும் எப்போ அவருக்காக பொருள் தேடி குதிரை வாங்க வர்றார் எனவே பிறந்த ஊர்ல இருந்ததுன்னா அப்பா அம்மா ஆதரவுல இங்க இருந்ததுன்னா அரசன் ஆதரவுல இருந்த ஆன்மாவை விட்டு திருப்பெருந்துரை வருகின்ற பொழுதுதான் தன்னந்தனியா வருகின்ற பொழுது ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்றார் அப்ப ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தானை பாடி நின்று ஆடி ஆடி நீ என்னை ஆட்கொண்ட திறத்தை வாயினால பாடினா மட்டும் போதாது சுவாமி என்னுடைய மகிழ்ச்சியினால நானே தன்னை மறந்தார் ஆடுதல்னா நீ இப்ப வந்து இவங்க ஆடுறது பெண்கள் ஆடுறதுலாம் கிடையாது இது தன்னை மறந்து ஆடுவது அது என்ன செய்வாங்க என்ன செய்ய தெரியாது அப்படி இருக்கும் நயந்தனை பாடியாடி என நாதற்கு சொன்னம் எடுத்து நாமே இந்த திறமெல்லாம் எடுத்து பாடி நம்ம சொன்னம் எடுக்கணும்படி என்று சொன்னார் பட்ட மாலர் கொண்டை மாலை பாடி பெருமானுடைய கொண்டை மாலை இந்த வட்டமா அப்படி வச்சிருப்பது மாலை அதனாலதான் மகா சன்னிதானங்களுக்கு வந்து உருதுராக்கம் இப்படி வச்சிருப்பாங்க கழுத்துலயும் போட்டிருப்பாங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா தலையில இப்படி இருக்கும் அது போல அந்த மாலையை வச்சிருப்பாராம் பெருமாள் வட்டமா அந்த வட்ட மலர் கொண்டை பாடி மாலை பாடி மத்தமும் பாடி மத்தம் என்ன ஊமத்த மலர் பெருமானுக்கு ஊமத்த மலர் கூட அர்ச்சனை பண்ணலாம் எந்த தெய்வத்துக்கு மனப்படாதமோ எருக்க மலர் அதை கூட செய்யும் ஏன் என் கையில அவ்வளவுதான் சுவாமி கிடைச்சது அப்படின்னா சரி பரவாயில்லப்பா எதையும் தாங்கும் இதயம்ங்கிறியே எங்க ஐயா தான் அது நீ எல்லாம் சும்மா அதெல்லாம் வெட்டி இந்த மாதிரி எல்லாம் தாங்கும் போது ஒரு ஊமத்த மலருக்கு என்ன கவலை இல்லை <laughs> அதனால மத்தமும் பாடி அந்த ஊமத்த மலர் கூட பாடுதற்குரியதா இருக்குது மணிவாசகரால் ஏன் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா அப்படி இருக்கும் அதே ஊமத்த மலர் கீழே கிடந்தா என்ன பண்ணுவோம் காலில் மேய்ச்சிட்டு போவோம் மத்தமும் பாடி மதியும் பாடி மதிங்கிறது சந்திரன் சித்தர்கள் வாழும் தன் தில்லை பாடி அருமை சித்தர்கள் வாழும் தன் தில்லை பாடி சித்தர்கள் அங்க இருக்கிற நல்ல உயர்ந்த அன்புடையவர்கள் அன்புடையில் இருக்கும்படியான தில்லையை நாடி இன்னைக்கு கூட சொல்றேன் நேற்று இரவு தில்லையில தங்கி காலையில வழிபாடு செய்து தான் வந்தோம் இப்படிப்பட்ட மூர்த்தம் அங்கே அமைந்திருப்பதை பார்க்கலாம் சிற்றர்கள் வாழும் அதுக்காக எதுக்கு சொல்றேன் நீங்க ஆறு காலமும் உங்க திருவண்ணாமலையும் இருக்கலாம் சிதம்பரத்தில் ஆறு காலத்திலையும் கூட்டம் இருக்கும் சிற்றர்கள் சித்தர்கள்னா உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் வாடும்படியான தென்தில்லை பாடி எது நம்முடைய சிதம்பரம் சிற்றம்பாலத்து எங்கள் செல்வம் பாடி அந்த உள்ளே இருக்கிற சிற்றம்பலத்துக்குள்ளே இருக்கிற யாருன்னா எங்கள் செல்வம் என்று சொன்னார் அது என்ன செல்வம் செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே யார் ஞான சம்பந்தம் அப்ப உள்ளே இருக்கிற பெருமான் தான் செல்வன் அதனால அந்த செல்வன் சிற்றம்பாலத்து எங்கள் செல்வம் பாடி இந்த ஆன்மாவுக்குரிய செல்வம் என்னன்னு கேட்டா இந்த பெருமான் தான் அவற்றை அந்த செல்வத்தை செல்வமாக இருக்கிற பெருமானையும் பாடி கட்டிய மாசூன கச்சை பாடி பாருங்க மாசனம்னா பாம்பு இந்த கழுத்துல இது கையில ஒரு பாம்பு அப்படியே சுத்தி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் பாராட்டப்படுது ஏன் பெருமான் திருமணம் இருப்பதுனால அந்த பாம்பு வாழ்க என்கிறோம் கட்டிய மாசூன கச்சை பாடி கங்கணம் பாடி கையில இருக்கிற கங்கணம் கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் மரவம் பாடி பாருங்க கவித்த கைமேல் எது இப்படி இருக்கிற கையில இப்படி ஒரு பாம்பு நின்றுட்டு இப்படி இப்படி இப்படி இப்ப இந்த வணக்கம் செலுத்துகின்ற பொழுது இந்த திருக்கரத்துக்கு செலுத்தும் போது அந்த பாம்புக்கும் வணக்கம் செலுத்துறோம் ஏன்னா திருமணம் இருக்கும்படியான புண்ணியம் இருக்கேப்பா நாங்கெல்லாம் வெளியில் இல்லவா இருக்கிறோம் என்று எனவே அவற்றுக்கெல்லாம் கூட வணக்கம் செலுத்தி பாடி இட்டு நின்றாடும் மரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் ஏடித்து நாமி அருமையான அடுத்த பாட்டு நிறைவுபடுத்துறார் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு வேதங்கள்ல தான் வேள்வி எப்படி செய்யறதுன்னு இருக்குது அப்போ வேள்வி செய்வதற்குரிய அந்த முறைகளை சொல்லுகின்ற வேதமுமாக இருக்கிறான் அந்த வேதம் சொல்லுகின்ற முறையில் இருக்கிற வேள்வியுமாக இருக்கிறான் இன்னைக்கு கூட ஐயா சொன்னாங்க இந்த திருமுறை பாடுகின்ற பொழுது யாரும் அப்படிலாம் அதிகமா ஈடுபாடு வரல அதுக்கென்று சும்மா சாதாரணமா ஒரு வேள்வி மாதிரி வகுத்து அதுல பெருமா நெய் எல்லாம் விட்டு ஆமா அவுத்தார்காடு மாவட்டத்தில் திருவாதிரை தூரம் நடத்துறாங்க திருவாதிரை தூரம் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு அது என்ன சார் மெய்மையானார் பொய்மை எப்படி ஆனார் பொய்மை எப்படி ஆனார் பொய்மை இல்லை இல்லைங்கிறேன் அவங்க உள்ளத்திலேயே இருக்கிறார் பெருமான் எங்க இருக்குது ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானி மறைஞ்சிருக்கிறான் அவ்வளவுதான் சிவ சிவ அங்கேயும் இருக்கிறாங்க ஆனா நம்ம மாதிரி இருக்கலாம் நம்ம மாதிரி நம்ம அவ்வளவுன்னு பக்கம் இல்ல நல்ல ஞானிகளுக்கு நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாணி நீ எனவே அவன் மெய்மை உண்டுங்கிற இடத்துலயும் இருக்கிறார் இல்லைங்கிற இடத்துலயும் இருக்கிறார் அது அவன் ஓராது இருக்கிற வரைக்கும் உள்ளத்துல ஒழிச்சிருப்பார் அவனும் ஓர்ந்து சிவசிவ உள்ள நாள் நம்ம தவறி போயிட்டுமே நினைச்சிருச்சுக்க அவனுக்கு நம்ம நண்பு இப்ப அணியமா யாருமே இல்லை சும்மா வெளியில அந்த பேசிட்டமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாயினாலே எப்படி உண்டுன்னு சொல்றது அப்படின்னு சங்கோஜப்படுறான் நம்ம சங்கோஜப்படுறான் எக்ஸப்ட் இது வீரமணி மட்டும் கொஞ்சம் இப்படி சொல்லிட்டு இருக்கு வேற யாருமே இல்லையா யாருமே இல்லை எல்லாம் உள்ள அருமையா தெரிய திருவண்ணாமலை பிரசாதம் போகுதுன்னு கவர்மெண்ட் காலேஜ் இந்த படம் திருப்பனந்தால பரவலி அரியலூர் வரைக்கும் பரவலி நடுவில் நடுவுல வயல்ல இருக்குது செதைந்து போய் நண்டு நத்தையுமா நீங்க உள்ள போய் வழியும் அங்க உள்ள தெய்வ சாதாரணமா இருக்கும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் எல்லாம் சூரியன் அப்படி அது எல்லாரும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டாங்க இப்ப பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல கும்பாபிஷேகம் போயிருக்கு ஆயிருள் ஆயினார்க்கு அருமை ஒளி நிறைந்த இடத்துல ஞானம் நிறைந்தவங்க இடத்துலயும் இருக்கிறான் அஞ்ஞானம் இருக்கிறவங்ககிட்டயும் இருக்கலாம் ஏ அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே மெஞ்ஞானம் இருந்தா மெஞ்ஞானமாகி மெளிர்கின்ற சிவபுரானாடா தொண்ணூத்தஞ்சு வரியும் உண்மையிலேயே உள்ளத்துல இருந்த திருவாசனமே உள்ளத்துல இருக்கிற மாதிரிதான் அப்படி தொகுச்சு விட்டேன் அதனால்தான் அந்த காலத்துல இந்த ஏழு வயசுல அப்படியே அப்படியே தட்டி கொடுத்து உனக்கு நல்ல சட்டை வாங்கி தரண்டா அது வாங்கி தரண்டான்னு படிக்க வச்சிருக்கோம் படிக்க வச்சுட்டு அதை அது வேலை செய்யும் இங்க சோதியமா இருள் ஆயினார்க்குனர் சிவபுராணத்துல சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனி ஆதியனி அந்தம் நடுவாகி அல்ல அருமையா சொல்லிவிட்டாரு சிவபுராணத்துல பின்னே நம்ம சொல்ற திருவாச அமைப்பெல்லாம் போறது அங்கே சோதியும் இங்க வந்து இசையோடு சொல்லலாம் சோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு என்கலாம் அங்கே சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அருமையா போச்சு வந்து இப்படியே தந்தையா இருக்கு அந்த சிவபிராணத்துல ரொம்ப ஈடுபாடு உம் பாருங்க இன் துன்பமுமா இன்பம் ஆயினார்க்கு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே போய் போய் இதுல விழுந்து வந்துடலாம் எங்க திருவாதம் படித்தாலும் சிவபிராணத்தில் போய் விழுந்து வந்துடலாம் அல்ல இன்பமும் துன்பமும் துன்பமும் ஆயினாருக்கு அது என்னது துன்பம் இன்பம் இருக்கு சரி துன்பம் எப்படி ஆகிறான் மனுஷன் அது ஏன் துன்பம் ஆகிறான் அப்படின்னா ஆன்மாக்கள் ஆகிய நாம் துன்பப்படுகின்ற பொழுது அவனும் துன்பப்படுறான் சொன்னா கேட்டியாரா ராஜா ஓடாதே ஓடாதேன்னு சொன்னேன் அது இங்க உளுந்து காயுது உளுந்து உருட்டுட்டோம் <laughs> இப்ப அதெல்லாம் கிடையாது உளுந்தெல்லாம் இங்க காய வைக்கிறது எல்லாமே எல்லாம் மாவா வந்துட்டு ஏன்னா அவன் எதெல்லாம் கலந்தானோ அதெல்லாம் மாவு உளுந்த மாவுன்னு பேர் எழுதியிருப்பான் உளுந்த மாவுன்னு அதுல என்ன மாவோ பெருமானுக்கு தான் தெரியணும் எல்லாத்துலயும் கலப்படம் என்ன இன்ன எதுல இன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு அருமை அருமை இப்ப அம்மா பக்கத்துல ஐயா பக்கத்துல இருக்கிறாங்க அப்படியான பாதி அப்பா பாதி ஐயா பாதி அம்மா முற்றும் ஆயினா இருக்குங்கிறது பாதியா இருக்கிறது சரி இந்த பக்கம் அம்மா எப்பங்கிறீங்க ஒத்துக்கிறேன் முற்றும் ஆயினா இருக்குங்கிறீங்க சித்தாந்தம் சித்தாந்தம் அதான் சித்தாந்தம் நமக்கு பாரு திருமுறை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முடிஞ்சது பதிமூணு பதினாலுல சித்தாந்தம் வந்துட்டு அவ்வளவுதான் பதினாலுல கடையை கட்டினதுதான் இன்னும் திறக்கப்படவில்லை பதினாலு எல்லாம் மாலிகாவூர் படையெடுப்பு வந்தது அன்னைக்கு வந்ததுதான் நம்ம நாட்டுக்கு தீங்கு அள்ளி வச்சுட்டான் தீங்கு இல்லைன்னா சமயம் கலவாத அரசுன்னு பேசுவானா புத்தா நாலு முப்பத்தி ரெண்டும் கொட்ட வேணாமா சமயமாவது கலக்காத அரசாட மட்டி பெறலாம் அதனால வந்து சமயம் கலந்த ஜன்னி படம் அந்த பதினாலு வந்தது அவனுக்கு வந்தான் அப்புறமேல வந்தான் விஜயநகர் ஆட்சி வந்து தெலுங்கர் ஆட்சி வந்தது அப்புறம் ஆங்கிலேயனும் வந்துட்டான் ஒடிச்சுட்டனும் இந்த பதினாலு டு இருபது அந்த அறுநூறு ஆண்டுகள் வந்த பாவம் தான் இன்னைக்கு என்னைக்கு போகும் அந்த பாவம் எல்லாம் அந்த அறுநூறு ஆண்டு மட்டும் வராம இருந்தது நம்ம தமிழன் தமிழனாயிருப்போம் சமயம் சமயமாயிருக்கும் அருமையர் என்ன பண்றது நாம் செய்த பாவம் ஆனா ஒண்ணு நாம அதுல தமிழன் தான் கேட்டான் மற்ற எவனும் கிடல அதான் அங்க இருக்கிறது கர்நாடகா கடலையே மொழிப்பற்று தன்னுடைய அந்த சமயப்பற்று பகுதியில மலையாளம் விடல அருமையா இருக்குது இந்த புறம் போனீங்கன்னா ஆந்திரா விடல வடக்கே விடல அப்படி இருக்குது இந்த ஒரு பயதான் விட்டுட்டான் தமிழ நேற்று கூட இங்க பாருங்க சித்தாந்தம் பாதியமாய் ஆனதுங்கிறது அம்மை இடது பக்கம் தான் வலது பக்கமா இருப்பது பற்றி பாதியமாய் இருந்தாங்க இப்ப அம்மைன்னு சொன்னோம்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்டா நீங்களா ஆறு கஜம் புடவை கட்டி தோடு போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறோம் அல்ல ஆறு சக்தியாகும் ஆரந்தானக்கு சிவஞான சித்தியார் பெருமானுக்கு நமக்கு சத்திங்கிறதெல்லாம் புடவ கட்டின பாப்பாவோ நமக்கு புடவை கட்டினதெல்லாம் மனைவி ஆனா அவனுக்கு புடவை கட்டுறதெல்லாம் சும்மா பாவித்து பண்ணிக்கிறோம் அவன் யார் பெருமான் அவனுடைய அருள் எது சக்தி அவ்வளவுதான் அருள்தான் சக்தின்னு சொல்றமே தவிர தனியா ஒரு புடவை கட்டின பொம்பளை அல்ல அது அது சக்தி ஆகும் அறந்தனக்கு அதனால் முற்றும் ஆயினார்க்கு அவன் வேற அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அருள் வேற ஆகுமா ரெண்டும் ஒண்ணுதானப்பா அதான் முற்றுமாயினார்க்கு நல்ல வேலை சித்தாந்தம் படிக்கிறாங்கப்பா நம்ம தமிழகத்துல கொஞ்சம் விரும்பி படிக்கிறாங்க வகுப்பு வச்சா அது மாதிரி நம்ம செய்யணும் செஞ்சு அப்படியே மக்கள் வந்துடுவாங்க கொஞ்சம் அப்படியே நாள் இப்படி இருக்கு பெரிய சித்தாந்தம் போய் பார்க்கலாமே எங்க இருக்கிற சுவையை பார்த்த உடனே படிக்கணும்ப்பா அவன் பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு அதுவும் அப்படித்தான் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் பந்தத்தில் இருக்கிறோம் மணி மக்கள் உற்றாவுடைய அப்படிலாம் பந்த அடுத்தவங்க நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரி அப்படி இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் செத்து போயிடல திருநாவுக்கரசர் இருக்கிறார் ஞான சம்பந்தர் இருக்கிறார் எல்லாரும் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இறைவன் திருவடியில் இருக்கிறாங்க இப்ப அந்த வீடு பேர் எழுதியவர்களுக்கும் அவன் உதவுகிறான் நம்ம மாதிரி இருக்கிற பந்தமா இருப்பவனுக்கும் உதவுகிறான் அதனால பந்தமும் வேடும் ஆயினார்க்கு என்று சொன்ன அதனால அவன் நம்மளும் இருக்கிறான் நமக்கு நாம இப்படி கரையிறது அதனால நம்ம போலவும் இருக்கிறான் பந்தமும் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு அது அப்படித்தான் ஆதிங்கிறோம் என்ன இந்த உலக தோற்றத்திற்கெல்லாம் முன்னே இருந்தவன் அவன் அந்தம்னு என்ன இவற்றையெல்லாம் ஒரு இலையில ஒடுக்கி தன் அடக்கி கொண்டு தன்னந்தனியா இருப்பான் அதான் அந்தம் அந்தம்னா அவனுக்கு ஒன்றும் அந்தம் இல்லை இந்த உலகம் தோன்றியது அந்தமாகுது முடியுது அவனுக்கு ஆதியது அந்தமேது ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிரியே வளருதியோ அப்ப ஆதிமந்தமும் இல்லாதது அதனால ரொம்ப அருமையான கருத்து எல்லாம் பாருங்க இது இடிச்சுக்கிட்டே பேசுது சித்தாந்தத்தை சரிங்களா சித்தாந்தங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம ஒரு பணி செஞ்சோம்னா பணி செஞ்சுக்கிட்டே படிக்கலாம் ஒண்ணு அவ்வளோ லேசு ம் ஒன்றும் பெரியது இல்லை பாருங்க அது பொண்ணு இங்க ரெண்டு தயார ஒண்ணு பொடி தயாராவது இன்னொன்னு சித்தாந்தம் பரவுது ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானி அதனால பார்த்தீங்களா ஆதியும் அந்த ஆதியனே அந்தம் அது என்னன்னு கேட்டா ஆதியா அவனுக்கு ஆதி அந்த எதுவும் இல்லை ஆனா இந்த உயிர் தோற்றத்துல ஆதியாக இருக்கிற காலம் நடுவா இருக்கிற காலம் ஒரு காலத்துல அந்தம் எல்லாவற்றையும் ஒடுக்க போற காலம் இந்த மூன்று காலத்திலையும் இந்த உயிரில படுது இந்த மூன்று காலத்தையும் இயக்கி கொண்டு தான் இருப்பதனால அங்க ஆதியும் அந்தமும் நடுவும் அதான் முந்திய மூதல் நடு இறுதியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற திருவாசல அப்படியே பின்னி பின்னி ஒரே கருத்து ஆனா சொல்லுகின்ற முறைகள் சொற்கள் வேறா இருக்கும் ஆனா கருத்து ஒன்றார் ஆகவேதான் இதையெல்லாம் அந்த பெண்கள் வாயிலாக வைத்து ரொம்ப அருமையா பண்ணார் ஆரியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆடப்பொற்றுண்ணம் ஏடித்தும் நாமே நாம் அந்த பெருமானுக்கு அந்த திருமேனியில திருமுழு காட்டுவதற்காக இந்த சுண்ணத்தை இடிப்போமா என்று சொல்லி ஏப்ப எப்ப வந்த பெண்கள் இவ்வளவு நாள் ஆயிடுச்சிருக்கு <laughs> ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில் போகநாயகனே புயல் வண்ணற்கு அருளி புயல் வண்ணற்கு அருளி பொன்னெடும் சிவிகையா அகிலேன் யானே சதர திருவேழி மிடலை விண்ணிடி செழுங்கோயில் யோகே அன்றி மற்றொன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே